திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருப்பிரம்மபுரம் பண் சாதாரி திருச்சிற்றம்பலம் சுரருலகு நரர்கள் பயில் தரணி தலமுரணிய அரணமதில் போ புறமெறிய விரவு வகை சரவிசை கொள்கரமுடைய பரமனிடமா வரமருள வரன் முறையில் நிறை நிறை கொள்வரு சுருதி சிர உறகினால் நெழில் குள் சரணவினை பரவ வளர் பிரமபுரமே தானு மிக வாணிசை கொள் தானு பியர் பேணும் அது காணும் அளவில் நூதல் நீள் நயனி கோணில் பிடிமாணி மது நாணும் வகையே ஏனு கரி போனழிய வாணியல் கொள்மாணி பதிஷேணமரர்கோன் சேணமரர்கோன் வேணுவினையேணி நகர் காணிரவி காண வேணு புறமே பகலொளி சேனகமணியை முகை மலரை வக முனிவர வகமுனிவரர் ககமகலி சகல கலை மிக ஊரை செய்முகமுடைய பகவனிடமாம் பகை கள்ளையும் வகையில் அருமுக இறையை மிக அருள நிகரிலிமையோர் புக உலகு புகழ எழில் திகழ நிகழலர் பெருக புகழி நகரே அங்கண்மதி கங்கை நதி வெங்கணரவங்கள் எழில் தங்கு த தங்கு மிதழே துங்க மலர் தங்கு சடை அங்கி நிகரெங்களிரை தங்குமிடமா வெங்கதிர் விளங்குலகம் எங்கும் எதிர் பொங்கெரி புலன்கள் அவைவோர் வெங்குரு விளங்கியுமை பங்கதரர் நங்கள் பணி வெங்குருவதே வெங்குரு விளங்கியுமை பங்கர் சரணங்கள் பணி வெங்குருவதே ஆணியன் புகாணவன வாணவியல் பேணி எதிர்பான மழை சேர் தூணியர நாணியர வேணு சிலை பேணியர நாணி விஷயன் பாணியமர் பூணவருள் இடமேணி முறையில் பாணியுலகால மிகவானின் மலிதோணி நிகர் தோணி புறமே நிராமய பராபர புராதன பராபு சிவராக வருளென் திராவுமெரி திராபுமெதிராயது பராணினை புராண மனராபதி திராவு திராபுமெதிர திராபுமெதிராயது பராணினை புராண நமதாதிபதியாம் அராமிசையிராதழில் தராயர பராயணவராக உருவா தராயனை விராயரி பராய் மிகு தராய் மொழி விராயபதியே அரையனொரு முரணர் பலர் மரணம் வர விரணமதிலல அரணையுரு முரணர் பலர் மரணம் வர வீரணமதிலரமலிபடை கர கரம்பி சிறு கரம்பிசிறுவிரகனமர் கரணனுயர் பரநரிக்குள் கரணதிடமாம் பரவமுது விரவ விடல் புரளமுரு மரவயரி சிரமறியவ சிரமரண சரணமவை பரவ விருகிரகமம சிரம சிரபுரமதே அறமழிவு பெற உலகு தெருபுபயன் அறமழிவு பெற உலகு தெருபுயவன் விரலழிய நிறுவி விரன்மா மறையினுலி முறை முரல் செய் பிறைவே பிறையை இரநுற அருளும் இறைவனிடமாம் குறைவின் மிக நிறைதையொழி மறைய மரர் நிறைய அருள முறையொடு வரும் புறவன் எதிர் நிறை நிலவு புறையனுடல் வருளும் புறவ மதுவே விண்பயில மண்பகிரி வண்பிரமன் என் பெரிய பண்படை கொண்மால் கண்பரிய பொழிய நுண் பொருள்கள் தன் புகழ் கொள் கண்டனிடமா மண்பரியும் பொழிய நுண் மொன்பொழிய மண் பொழியம் மண்பரிய பொழிய நின் நுண்புசகர்ம நுண்புஷகர் பொன்பயில வெண்படரபன் சண்பை மொழி பண்ப முனி கண்பழிசை பண்புகளை சண்பை நகரே பாழியுரை வேழ நிகர் பாழமணர் சூழமுடலாளர் சூழுமுடலாளருணராம் ஏழினிசையாழின் மொழி ஏழையவள் வாழுமிரை தாழுமிடமாம் கீழிசைக்குள் மேலுலகில் வாழரசு சூழரசு வாழவரனு காழியசில் காழி செய்ய வேழுலகில் ஊழி வளர் காழி நகரே நச்சரவு கச்சனவ சுமதி சுச்சியின் மிலை சொருகையான் மிச்சிரமனை சுலகி நிச்சமிடு பிச்சையமர் பிச்சனிடமாம் மச்சமத நச்சி மத மச்சிறுமியை செய்தவ மச்சமத நச்சி மத மச்சிறுமியை செய்தவச்சிர வபச்ச விரத கொச்சை முறவச்சர் பணி அச்சுரர்கள் அச்சிமிடை கொச்சை நகரே ஒழுகலரி த ஒழுகலரி தழி கலியின் உழியுலகு பழி பெருகு வழியை நினையாம் முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினோடு கெழுவு சிவனை தொழுதுலகில் இழுகுமல மழியும் வகை கழுவு முறை கழுமல நகர் பழுதிலிரை எழுது மொழி தமிழ் வீரகன் வழிமொழிகள் மொழி தகையவே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயகி திருச்சிற்றம்பலம்